பகவத்கீதை முப்பதாவது நாள் வகுப்பு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் படிக்கிறது இருபத்தெட்டுலேருந்து படிக்க போகிறோம் நீ வகுப்பு முப்பதாவது ஸ்லோகம் ஓகே இப்போ இருபத்தி எட்டு படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒரு ஒரு பதத்தையும் ரெண்டு முறை படிப்போம் त्वन्शागतं पापम् ये स्वं சேர்ந்து பிடிக்கலாம் भजन् ते ब्रह्म तद्विदु ते तत् विदुः कृत्नम् अध्यात्मं करमषाखिलम् अध्यात्मं करमषाखिलम् இப்போ எடுத்தீங்களா என்ன ஓ இங்கே தான் இருக்கா ஓகே அப்படி இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஏஷம் எவர்களுடைய தூ உண்மையில் பாப்பம் பாப்ப கர்மம் அந்தகதம் பாப்ப கர்மங்கள் முடிவுக்கு வந்து விட்டனவோ அல்லது குறைந்து விட்டனவோ அப்படிப்பட்ட புண்ணிய கர்மனாம் ஜனானாம் புண்ணிய கர்மங்களை உடைய ஜனங்களுடைய அப்படிப்பட்டவர்கள் புண்ணிய கர்மங்களை உடைய ஜனங்கள் அப்படின்னு முடிச்சுட்டு கூட பொருள் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் அடுத்து தே அவர்கள் திருடவிரதாக திருடமான விரதத்தை உடையவர்களாக மாம் பஜந்தே என்னையே பஜிக்கிறார்கள் என்னையே ஸ்துதிக்கிறார்கள் அவர்கள் துவந்துவ மோக நிர்முக்தாக துவந்துவ மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள் இரட்டை குழப்பம் அறிபவன் அறியப்பட்டது என்ற குழப்பம் அல்லது இன்னொன்று இந்த புஸ்தக பொருள்படி என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்னா கிரட்டைகள் குளிர் வெப்பம் உயர்வு தாழ்வு மானம் அவமானம் இது மாதிரி வெற்றி தோல்விகள் இது போன்ற இரட்டைகளால் அலைக்கழிக்கப்படுகிறான் அவன் வந்து தொந்து மோகத்தில் இருப்பவன் அதிலிருந்து விடுபட்டவன் இவைகளால் அலைக்கழிக்கப்படுவதில்லை வாட்டி எடுக்கப்படுவதில்லை ஸ்லிப் ஆகி விழுவது இல்லை அப்படி இருபத்தி ஒன்பதில் சொன்னாரு ஏ யாரெல்லாம் எதந்தி முயற்சி எடுக்கிறார்கள் எதற்கு ஜரா மரண மோட்சத்திற்காக ஜரா ஓல்டேஜ் முதிர்ச்சி மரணம் இறப்பு இவைகளிலிருந்து இவை போன்ற மனதிற்கு பிடிக்காத துயர் தரும் விஷயங்களிலிருந்து விடுபட முயற்சி எடுக்கிறான் எப்படி மாம் ஆசிரித்திய என்னை உறுதியாக பற்றி கொண்டு தே அவர்கள் விதுகு அவர்கள் அறிகிறார்கள் எதை அறிகிறார்கள் ஒன்று தத் பிரம்ம அந்த பிரம்மத்தை அறிகிறார்கள் பிரம்ம ஞானத்தை அடைகிறார்கள் ரெண்டாவது கிருஷ்ணம் ஜன்னலா ஜன்னல சாத்தி விடலாம் அந்த காத்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையா சாத்திட்டு லைட்டை ஒன் இன்ச் ஓப்பன் வச்சுக்கலாம் ரெண்டுலேயுமே கூட ஒன் இன்ச் ஓப்பன் அதுலேயும் கூட சாத்திட்டு ஒன் இன்ச் ஓப்பன் வச்சுக்கலாம் ஆ அப்படி வைக்கலாம் இதுலேயும் கூட கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கலாம் ஆ இப்போ வந்து கும்முன்னு ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்கும் இன்னும் கூட அந்த டேபை கொஞ்சம் பக்கமாக கட் பண்ணிடலாம் டேபிளா டேபிள் அந்த சவுண்டு ஆ பார்ப்போம் இப்போ ம் பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லுங்க ஆ சரி இப்போ நேராக உட்காந்து பேசுறீங்கன்னா தெரியும் ஆமாம் ஆமாம் பார்ப்போம் ரெண்டாவது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் முழுமையான தன்னை பற்றிய ஞானம் அத்தியாத்மம் வெரி பர்சன் தன்னை பற்றிய ஞானம் முழுமையான ஞானம் கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் மூன்றாவது அகிலம் கர்மச்ச முழுமையான கர்மங்களை பற்றிய உண்மைகள் சயின்ஸ் தத்துவங்கள் கர்ம தத்துவங்களை அவன் அறிகிறான் இந்த கர்மங்கள் எப்படி வேலை செய்கின்றன எவைகள் என்னென்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பற்றிய உண்மைகளை அறிகிறாள் இதில் இன்னும் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் நினைத்து பார்க்கல ஆனால் சின்ன பொருள் தான் பயிரிட வேண்டாம் கர்மன்னா இன்னொரு பொருளையும் கொடுக்க முடியும் அதையும் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி வார்த்தைகளை போடுறாங்க ரெண்டு பொருளையும் ஒருத்தர் கிடைக்கணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இன்னொரு ரெண்டாவது பொருள் என்னன்னா கர்ம என்றால் வழிபாடு என்றும் பொருள் இருக்கிறது ஒரு சடங்குகள் பேர் கர்ம அப்படின்னா கரும கட்டமைப்புனா வழிபாட்டு கட்டமைப்புகள் பஞ்சமகா யஜ்யங்கள் சொல்கிறோம் அவைகளும் அவைகளுக்கு உள்ளே சென்றால் பல பல நுணுக்கமான கருமங்கள் வருகிறது உதாரணமாக கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கலாம் தினசரி பிரார்த்தனையாக இருக்கலாம் அக்னிகோத்திரமாக இருக்கலாம் இது போன்று அப்புறம் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் போன்ற சிறிய சிறிய கடமைகளாக இருக்கலாம் அப்படி நோண்டி துளாவி பார்க்கும்போது பஞ்சமகா யஜ்யங்களுக்குள்ள இன்னும் பல கர்மங்கள் விரிவடைகின்றன சடங்குகள் விரிவடைகின்றன அதெல்லாம் சேர்த்து கர்மன்னு பிறகு அகிலம் கர்மச்ச அப்படின்னா இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் அல்லது வழிபாட்டு கட்டமைப்புகள் கொடுக்கப்பட்டன அவைகளை பற்றிய ஒட்டுமொத்த உண்மையும் இவனுக்கு புரிகிறது இவைகள் எதற்காக வடிவமைக்கப்பட்டன எவை எவைகள் என்னென்ன பலனை தருகின்றன என்பதிலும் அவனுக்கு தெளிவு வருகிறது அப்போ வழிபாட்டு கட்டமைப்பை பற்றிய உண்மையும் தெரிகிறது சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான் வழிபாடுனா இந்த இடத்துல பஞ்சமுக இயக்கங்கள் அப்படி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இதனுடைய பிரயோஜனம் என்னெல்லாம் இறுதி நன்மைகள் கிடைக்குதுங்கிறத அவர் சொன்னார் முப்பதாவது ஸ்லோகம் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறார் அப்படி இல்லை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறார் அப்படி கிடையாது இது இந்த இடத்துல விதுகுன்னு சொல்லும் பொழுது சாதாரண பொருள் அதை அதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாருன்னு கிடைக்கும் ஆனால் இந்த பிரம்மங்கிற ஒரு வார்த்தையும் கிருஷ்ணம் அத்தியாத்மங்கிற வார்த்தையும் என்ன பண்ணுதுன்னா இதில் ஒரு பெரிய மேஜிக் இருக்கு அதை தெரிந்து கொண்டால் அவனுடைய இதே மாறிவிடும் இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை கண்ணோட்டம் முடிவுகள் எடுக்கிற விதமும் இதுவும் மாறிவிடும் ஏன்னா உண்மை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க வேறு திசையில் இருப்பதால் இவன் எடுக்கும் பார்வைகளும் கண்ணோட்டங்களும் முடிவுகளும் மாறிப்போகிறது புதிய பார்வைப்படி வாழ துவங்குகிறான் வாழ்கிறான் அதான் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒருவனுக்கு ஒரு ஞானத்தை இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவன் அப்படிப்பட்டவனா மாறிடுவான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அப்படி மாறலன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம் எங்கேயோ சில ஃபைல் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா சில கேள்விகள் அவன்கிட்ட இருக்குது அது இன்னும் பூர்த்தியாகாமல் இருக்குது அவன் கேட்டு பதில் கிடைக்காம இருக்கலாம் கேட்கறதுக்கு ஆள் கிடைக்காம இருக்கலாம் சில நேரம் அந்த கேள்வியே என்னென்ன அவனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமையே இருக்கலாம் கண்டுபிடிக்க முடியாமையும் இருக்கலாம் இப்படிலாம் காரணங்கள் இருக்கிறது அதை அந்த கேள்விகளும் பதிலளிக்கப்பட்டு விட்டால் வேற வழி இல்லை அவன் அப்படிதான் தான் கடைபிடிச்சு ஆகணும் அந்த நிலையை தான் விதுகு அந்த அதை அறிந்தவன் அப்படின்னு சொல்றான் ஓகே முப்பது போகிறோம் சாதிபூத சாதிபூத அதிதெய்வம் மாம் அதிதெய்வம் மாம் மாம் மாம் சாதியஜ்ஞம் சாதியச்சம் यज्ञं ச ஏ விதுஹு சயே जये விதுः विदुः பிரயாணகாலே பிரயாணகாலே प्रयाणकाले अपि च माम् அவிச்சமானா अप- अपि च मां ते विदुर् युक्त युक्त चेतसः चेतसः साधिभूत साधिभूत अधिदैवं माम् अधिदैवं माम् साधियज्ञं च साधियज्ञं च ये विदुः ये विदुः प्रयाणकाले प्रयाणकाले अपि च माम् अपि च माम् अपि च माम् ते विदुर्युक्त ते विदुर्युक्त चेतसः चेतसः चेतसः ஏ இப்பயும் ஏ அப்படின்னு கடைசி வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தை ஒன்றாவது வரியில் ஏன்னா என்ன யாரெல்லாம் போன சுலோகத்திலையும் பார்த்தோம் யாரெல்லாம் விதுகு அறிகிறார்களோ யாரெல்லாம் அறிகிறார்கள் அல்லது யாரெல்லாம் அறிகிறார்களோ எதை அறிகிறார்களோ சாதிபூத்த எதை அறிகிறார்கள் மாம் விதுகு ஏ மாம் விதுகு யாரெல்லாம் என்னை அறிகிறார்களோ மாம்னா என்னை எப்படி அறிகிறார்களோ சாதி பூத்த அதிதெய்வம் சாதி யஜ்யம் ச அப்படின்னா சாதி சாதின்னா நம்ம தமிழ் ஜாதி கிடையாது ஜாதி அது சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ் எப்படி சொன்னாலும் பொருள் கிடைச்சிடாது ஒரு வசதி இட்லின்னு சொன்னாலும் கிடைக்கும் இட்லின்னு சொன்னாலும் கிடைக்கும் இட்லின்னு சொன்னாலும் கிடைக்கும் இல்லை நார்த் இந்தியாவில் சொல்லாது கொஞ்சம் துளி சவுண்டு மாதிரி போச்சுன்னா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க நம்ம பானைன்னு சொல்லி வர்றதுக்கு பதிலாக பானைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கிரிட்டா அப்படின்னா புரியுமா புரியாது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு அது போல அந்த ஜாத்திங்கிற வார்த்தையை சாத்தி அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்னென்ன புரியாது கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மாறிட்டா அப்படியே அது அந்த அளவுக்கு வித்தியாசம் அவங்க கற்பனை இதுக்கு பார்டர்ல கூட யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இது நமக்கு வந்து எழுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறோம் அவங்கள பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் தான் கொஞ்சம்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை இது வேற அது வேற அப்படிதான் மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் ஆகிடு அதனால சாதின்னு சொல்லும்பொழுது நம்ம ஜாத்திய கணக்கில் வச்சு விட்டது ச அதிபூத்த அப்படின்ட்டு அதனுடைய பார்ட் பூத்தன்னா நமக்கு தெரியும் பூத்தன்னா இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அது பஞ்சபூத்தங்கள் நமக்கு கிடைக்கிற ஈஸியான ஒரு பொருள் பரவாயில்லைன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஸோ அதிபூத்த என்றால் பூத்தக்கு முன்னாடி அதி போட்டால் அதற்கு காரணமான ஆதாரமானது எதுவோ அதுக்கு பேர் அதிபூத்தம் பூத்தங்களுக்கு ஆதாரமானது அதிபூத்தம் ஆத்மாவுக்கு ஆதாரமானது அதி ஆத்மம் அப்படின்னா அத்தியாத்மம் அதி பிளஸ் ஆத்மம் புணர்ச்சி சேர்ந்துச்சுன்னா அத்தியானம் ஆயிடும் அந்த அதியில இருக்கிற ஈ ஈயனம் ஆயிடும் அதி அப்படின்னு ஆயிடும் அப்புறம் ஆத்மம்ங்கிறது இருக்கு ஈ பிளஸ் ஆத்மம் யா மாதிரி மாறிடுது அத்தியாத்மம்னு நமக்கு காட்சி தருது அது ஆக்சுவலா அதி ஆத்மம் ஆத்மாவுக்கு ஆத்மன்னா அந்த பெரிய பர்சன் இந்த இடத்துல மைண்ட் அல்லது பர்சன் அர்த்தம் அதுக்கு அதி அதிகரணமானது ஆதாரமானது அப்படின்னா என்ன ஆதாரம் காரணமானது என்ன காரணம் நிமித்த உப்பாதான காரணமானது இந்த வார்த்தையில் ஞாபகம் இருந்தா நிமித்த உப்பாதான காரணம் ஆனது அதுதான் அதிங்கிறதுனுடைய பொருள் எசன்ஷியல் மீனிங் அப்போ அதிபூத்த அப்படின்னா என்ன பூத்தங்களுக்கு அதி அப்படின்னா அதிஷ்டானமானது காரணமானது நிமித்த உபாதான காரணமாக இருப்பது அதனுடைய கண்டென்ட்டாக இருப்பது சப்ஸ்டன்ஸாக இருப்பது பருப்பொருளாக இருப்பது எதுக்கு இந்த பூத்தங்களுக்கு எந்த பூத்தங்களுக்கு பஞ்சபூத்தங்களுக்கு அப்படின்னா என்ன பஞ்சபூத்தங்களுக்கு அதிஷ்டானம் என்று மா விதுகு பஞ்சபூத்தங்களுக்கும் அதிஷ்டானம் அதிஷ்டானம் என்ன இந்த பானைக்கு களிமண் அதிஷ்டானம் இந்த பானைக்கு களிமண் அதிஷ்டானம் பஞ்சபூத்தங்களுக்கு நான் அதிஷ்டானம் என்று ஏ விதுகு யாரெல்லாம் அறிகிறார்களோ அச்சா அப்படின்னா யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ யாரால் எல்லாம் இப்படி பார்க்க முடிகிறதோ விழிப்புடன் எப்போதும் எல்லா காலத்திலும் எல்லா விஷயங்களிலும் ஒன்று அதான் விதுகுங்கிறது பொருள் அப்புறம் சாதி பூத்த பார்த்தாச்சுங்களா சாதி தெய்வம் அப்படி தெய்வம்னு சொன்னா என்ன தெய்வம்னு சொன்னா தேவத்தாக்கள் தேவத்தாக்கள்னா என்ன பொருள் அப்படின்னா பவர்ஸ் ரூலிங் பவர்ஸ் அல்லது நியத்திகள் நியத்தி கட்டமைப்புகள் லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படி சட்டத்திட்டங்கள் சட்டத்திட்டம்னா என்ன நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிற சட்டத்திட்டம் இல்லை ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொன்னால் அது ஒரு சட்டம் தான் ரூல் ஆமாம் ரூல் எப்படி இந்த சிருஷ்டி இருக்கிறது புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு சட்டம் அது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இயக்கும் எப்படி இயக்கங்களை பற்றிய நியத்திகள் அது வேறு ஒரு ஒரு நியத்திக்கு பேரும் ஒரு ஒரு தேவதா சில நேரங்களில் சில நியத்திகளின் தொகுப்புக்கு பேரும் ஒரு தேவதான்னு இருக்கும் அப்படி சார் பல தேவதாக்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தால் ஏராளமான தேவதாக்கள் சொல்லப்படலை என்ன சொல்லிக்கிட்டே போனால் அது இன்ஃபினிட்டி நமக்கு எது இம்மிடியட் யூசேஜில் இருக்கோ அதெல்லாம் ஒரு தேவத்தா அப்படின்னு நமக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க பல நேரம் இம்மீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியல ஆனால் நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படி எதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையோ அதெல்லாம் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணலை அப்படி அதனால் அது இல்லைன்னு பொருள் இல்லை இன்னொரு பீரியடில் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை ஒரு தேவத்தான்னு புரிஞ்சுக்கணும் உதாரணமாக உடம்புல கைங்கிறது ஒரு தேவத்தான்னு வச்சிருக்காங்க கைக்கு என்ன தேவத்தா காலுக்கு என்ன தேவத்தா கண்ணுக்கு என்ன தேவத்தான்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த தேவத்தைகள் அந்தந்த பார்ட்டெல்லாம் ரூல் பண்ணுது அந்த தேவத்தையை வழிபட்டால் அந்த பார்ட்டில் குறைபாடுகள் இருந்தால் குணமாயிக்கணும் அப்படியே அந்த காலத்தில் வழிபாடு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி பண்ணால் அதெல்லாம் நடந்துச்சு இப்பயும் அது நடக்கிறத பார்க்குறோம் நம்ம அதை வச்சு தான் அந்த ஜோதிடர்லாம் இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க ஆனால் இப்போ என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ஸ்பேர் எல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க உதாரணமாக பேங்க்ரியாஸ் அப்புறம் என்ன பிட்யூட்டரி கிளாண்டு இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க பினியல் கிளாண்டு என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் எது சார் தேவதைன்னா அதுக்கெல்லாம் அதுதான் தேவதை இப்போ ரெண்டு உடனே பேர் எந்த மொழியில் இருந்தா இங்கிலீஷாக இருந்தாலோ இல்லை லாட்டின் வார்த்தையாக இருந்தாலோ நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பிட்யூட்ரி அப்படின்னு சொன்னால் பிட்யூட்ரிங்கிறது பாஸ்ட் ஒன்று இருக்கு அதுக்குள்ள தேவத்தை ஒன்று இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு தேவத்தை எங்கே சார் இருக்குது அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு என்ன இந்த ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு முறையான ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு உள்ள ஒரு தேவத்தா இருக்கிறது உடனே பிட்யூட்ரி தேவத்தா வழிபடலாம்னா வழிபட்டுக்கலாம் எப்படி சார் உருவம் தெரியாதுன்னா பரவாயில்ல பிட்யூட்ரி தேவதான்னு நினைச்சிக்கோ அக்னியில இதே போடு விளக்கு எண்ணெய் ஊற்று அது பார்த்தா ஒர்க் ஆகும் அவ்வளோதான் அப்புறம் ஃபினியல் கிளாண்ட்னு சொன்னாங்கன்னா அதில் பிரச்சனைனா நீ அந்த கிளாண்டுங்கிற தேவதாவை நினச்சிக்கோ நீ வழிபாடு செய்ய அது பலனை கொடுக்கும் இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது ஸோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு ஒரு தேவதா அவ்வளோதான் அப்போ இதே சம்ஸ்கிருதத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு சம்ஸ்கிருத பேர் வச்சுருப்பாங்க ஒரு தேவதா பேர் சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு அவங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கல அதனால ஒரு தேவதா பேர் சொல்லலை இனிமேல் எத்தனை கண்டுபிடிச்சாலும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு தேவதா இருக்குது பின்னால் ஒரு தேவதா இருக்குது நாம் அதே பேரை கூட வச்சுட்டு போயிடலாம் தனியாக ஒரு பேர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது உதாரணமாக அகங்காரத்துக்கு தேவதா இந்திரன் இந்த இடத்துல அகங்காரங்கிறது ஒரு வார்த்தையா இருக்கு தேவதா பேர் வேறையா இருக்கு இந்திரன் இனிமேல் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம அப்படி எல்லாம் ஆள் இல்லை அதனால சரி அதே பெரிய வச்சுட்டு போய்க்கலாம் தப்பு கிடையாது எப்படி அதி தெய்வம் அப்படின்னா இத்தனை தேவதாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கும் ஆதாரம் பாணிக்கு களிமண்ணை போல அந்த தேவத்தைகள் கெப்பாசிட்டிகளாக இருப்பதும் மாம் என்று ஏ விதுகு யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ பார்க்கிறார்களோ அப்படி இப்போ வந்து அதிதெய்வம் மாம் இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி அதிபூத்தம் பத்தி விளக்கம் சொல்லும் பொழுது பொருள் காரணம் அறிவு காரணம் அப்படின்னா உபாதான காரணம் நிமித்தம் காரணம் ரெண்டையும் கொண்டு வந்துருந்தோம் கரெக்டுங்களா இப்ப அதே தெய்வங்கிறத புரி புரிஞ்சுக்கும் படிக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல அவர் பொருள் காரணத்தை மட்டும்தான் பேசியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இடத்துல அவர் நிமித்த காரணத்தை பேசல இப்படிதான் பொருள் கண்டுபிடிக்கிற முறை பொருள் கண்டுபிடிக்கும் போது ஒரே வார்த்தை ஆக்சுவலா அங்க அதிபூத்தம்னு சொல்லும் பொழுது காரணம் அதிஷ்டானம் அதிஷ்டானம்னா காரணம் காரணம்னாலே பொதுவாக உபாதான நிமித்த காரணம்னு தான் பொருள் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு அதி தெய்வம்னு ஒரு வார்த்தை தனியாக போட்டாரு தெய்வம்ங்கிறது என்னன்னா இன்டெலன் இன்டெலிஜென்ஸ் தேவதாக்கள்ங்கிறது இன்டெலிஜென்ஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது நேற்று பார்த்தோம் ஒரு ஒரு தேவதாவும் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேருங்கிறது என்ன நத்திங் பட் இன்டெலிஜென்ஸ் அங்கே ஒன்றும் ஸ்பேர் தான் இன்டெலிஜென்ஸ் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே ஒன்றும் பொருளே கிடையாது ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சர்டைன் சாஃப்ட்வேரை போகிறதுக்கு முன்னாடி எடை போடுவோம் மில்லிகிராம் அப்புறம் சென்டிகிராம் மைக்ரோ சென்டிகிராம் எந்த துல்லியமாக வேணாலும் எடை போட வேண்டியது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண பிறகு எடை போட வேண்டியது ரெண்டு இடையும் ஒன்றா தான் இருக்கு அப்போது சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆகுது something was added to computer ஏதோ கம்ப்யூட்டரில் சேர்ந்துருக்கு ஆனால் எடை போட்டால் இடையில வரல அப்படின்னா என்ன அங்கே வெறும் அறிவு தான் இருக்குது அறிவு சேர்ந்துள்ளது அப்போ சாஃப்ட்வேருடைய கண்டென்ட் என்ன அறிவு அதனால கம்ப்யூட்டருக்குலாம் அறிவு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க கம்ப்யூட்டர் அறிவு இருக்கிறது சாப்ட்வேருக்குலாம் அறிவு இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம் சாப்ட்வேருக்குலாம் அறிவு இருக்குது அதாவது அது தப்பு இல்லாமல் கணக்கு போடுது ஸோ அறிவு இருக்கிறது பல பேர் நினைச்சுப்பாங்க இந்த இடத்துல அதுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு நினைச்சுப்பாங்க அறிவு இருக்கிறது அப்போ என்ன சார் இல்லை அப்படின்னா அங்கே மனம் இல்லை மனம் என்ற கட்டமைப்பாக அது மாறுவது இல்லை மனம் என்ன செய்து மனம் விரும்புகிறது வெறுக்கிறது இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல தெரியுது மனசு அடுத்து என்ன மனசுக்கு டவுட் பண்ண தெரியும் இது சரியோ தப்போ இது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா இதெல்லாம் சந்தேகப்படும் கேள்வி கேட்கும் இதெல்லாம் பண்ணுறது மனசு இந்த மனசு கிடையாது கம்ப்யூட்டர் ஜீவன் எங்கே இருக்கும் அந்த மனசு இருக்கும் ஜீவன் இருந்தால் தான் அந்த புத்தி வந்து மனசை பரிணமிக்க முடியும் இல்லைன்னா பரிமாணம் கிடையாது மனங்கிற பரிமாணம் கிடையாது அதே போல் மீதி அகங்காரமும் கிடையாது நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்லாம் அதுகிட்ட ரெக்கக்னைசேஷன் கிடையாது ஆனால் சித்தம் இருக்குது அதுக்குன்னு ஒரு மெமரி இருக்கு சித்தம் இருக்கு புத்தி இருக்குது மனமும் கிடையாது அகங்காரமும் கிடையாது அப்புறம் இன்னொன்று முக்கியமாக கிடையாது என்ன கிடையாது இன்னொன்று வந்து அவ்வளோதான் கிடையாது கம்ப்யூட்டர் உயிர் இருக்கா இருக்கு இல்லையான்னா உயிர் இருக்கு உயிர்னா ஆத்மா இந்த இடத்துல உயிர்னா ஆத்மா அது எப்படி சார் ஆத்மா இருக்கீங்கன்னா ஆத்மா தான் இந்த இடத்துல ஆத்மானா பரமாத்மா பரம ஆத்மா இருக்கு அதான் உயிர் ஏன்னா அந்த ஒரு உயிர் தான் எல்லாமாவும் இருக்கு கம்ப்யூட்டராகவும் இருக்கு அதனால கம்ப்யூட்டருக்கு வந்து உயிர் இல்லைன்னா கிடையாது உயிர் இருக்கிறது ஆனால் அகங்காரங்கிற மேனிஃபெஸ்டேஷன் இல்லை மனம்ங்கிற மேனிஃபெஸ்டேஷன் இல்லை அவ்வளோதான் அது இருந்தால் நான் ஒரு இண்டிவிஜுவல் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த படம் சரியில்லையே இது செவன் சீன் மாற்றோன்னு அதுவே மாற்றிடும் நம்ம போகிறதும் ஒர்க் ஆகாது ஸோ அதெல்லாம் அந்த கட்டமைப்பு அது இல்லை அவ்வளோதான் அறிவுள்ளதுக்கு மெமரி பவர்லாம் இருக்காது ஃப்ரீ வில் கிடையாது அந்த மனம் இல்லாததுனால ஃப்ரீ வில் இல்லாமல் போயிடுது ஃப்ரீ வில் வந்து மனசுக்கிட்ட தான் அப்படி அந்த அதி தெய்வம் இந்த தேவதா கட்டமைப்புகள் இருக்குன்னா அதுவாக இருப்பதும் நான் தான் அப்படிங்கிறார் இதில் ரொம்ப ஒரு ட்ரிக்கியான பாயிண்ட்டு கிருஷ்ணர் பேசிட்டு இருக்காரு இந்த பாயிண்ட் ஏற்கனவே அவருக்கு முன்னாடியும் பல ரிஷிகள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே போல் இன்றைக்கும் பல ஞானிகள் ரிஷிகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துக்கு இதுவரைக்கும் சயின்டிஸ்ட் வந்ததில்லை சயின்டிஸ்ட்னால் இப்போ நம்ம சொல்கிற புற அறிவியல் விஞ்ஞானிகள் அல்லது எக்ஸ்ட்ரோவர்ட் சயின்டிஸ்ட் அல்லது பராகு விஞ்ஞான அதிகாரிகள் பராகு விஞ்ஞானிகள் ஒரு கேள்விக்கு இன்னும் வந்ததில்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி புலனால் அறியப்படும் பொருட்கள் இவைகளுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி பொருள்களுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ்னா பருப்பொருள் என்ன அதுவாக இருப்பது என்ன மூலப்பொருள் அப்படின்னு மூலப்பொருள்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு வந்திருக்காங்க இதை முதல்ல பொருள்கள்னு ஒத்துக்கிறாங்க புலன்களால் அறியப்படாத விஷயங்கள் அல்லது இந்த மாதிரி அவங்க லேபரட்டரியில் இருக்கும் சாதனங்களால் அறியப்பட முடியாத அல்லது அளவிடப்பட முடியாத விஷயங்கள் அவைகளெல்லாம் இன்னும் பொருள்னு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள சப்ஸ்டன்ஸ் என்னன்னு தேடவே ஆரம்பிக்கல அதெல்லாம் ஒத்துக்கவே ஆரம்பிக்கல அவங்க அதெல்லாம் ஒரு பொருள்னு ஒத்துக்கல ஆனால் இவங்க பொருள்ங்கிறதுக்கு என்ன பொருள் என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னு தெரியல சம்திங் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம திங்ஸ்ன்னே நம்ம இப்போ வார்த்தை வந்து அதையும் தாண்டி போகுது பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா விளக்கம் பொருள் அல்லது வஸ்து அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா சம்திங் இஸ் தேர் அவ்வளோதான் வாட் இஸ் த சம்திங் அது சம்திங்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சம் எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளோ ஏதோ இருப்பு இருக்கிறதுன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அது இருக்கின்ற ஒரு விஷயம் அவ்வளோதான் இருக்கிறது நீ சொல்லிட்ட அப்படின்னாலே அதை அக்கௌண்ட்ல எடுத்து நீ எதை பார்த்து சொன்னாலும் சரி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எது கூட போட்டாலும் அதெல்லாம் அது என்ன பண்ணிடுதுன்னா ஒரு பொருள் அப்படின்னு கணக்கில் கொண்டு ஒரு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் கணக்கில் கொண்டு வந்துடுது அந்த பொருள்னாலே என்ன தெரியுங்களா அர்த்தம் there is some meaning in your mind for that that is பொருள் அவ்வளோதான் சம் மீனிங் இருக்கிறதுனால இது பேர் மீனிங் தான் அது அதாவது திங்குக்கும் மீனிங்க்கும் இங்கிலீஷில் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் ஒரே வார்த்தை கிடையாது அதெல்லாம் வேற வேற வார்த்தைகள் என்ன திங்னா வேற பொருள்னா வேற ஆனால் நம்ம லாங்குவேஜில் பொருள்னா மீனிங்கும் அதே தான் திங்னாலும் அதே தான் சம்ஸ்கிருதத்திலே அர்த்தம்னாலும் அப்படிதான் மீனிங்கும் அதே தான் திங்கும் அதே தான் அதான் ஒரு இது கூட வாக்கியம் சொல்லுவோம் பொருள் இருந்தால் பொருள் பொருளோட வாழலாம் வாழ்ந்த பொருள் இருக்கும் ஆமாம் அப்படி அது எதேச்சையான கோயின்சைஷன் கோயின்சைடேஷன் கிடையாது எதேச்சையாக இது வந்து மெர்ஜ் ஆயிருக்கல இது தெரிஞ்சே அப்படி வச்சிருக்கிறாங்க இந்த வார்த்தையை கையாளுறாங்க அப்படின்னா என்னன்னா அர்த்தத்தை கொடுத்தாலே அது ஒரு அர்த்தம் அப்படின்ட்டாங்க அல்லது பொருளை கொடுத்தால் அது ஒரு பொருள் பொருளை கொடுத்தால்னு என்ன உன்னுடைய அறிவில் ஒரு பொருளை கொடுத்தால் if there is a meaning for that in your intelligence intellectual in your mind ஒரு வார்த்தை கையாளப்பட்டு அந்த வார்த்தைக்கு உன்னிடம் ஏதாவது ஒரு துளியாவது பொருள் வந்தால் அது என்ன விதமான பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு துளி பொருள் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அர்த்த ஸ்புரணம் இருந்தால் பொருள் மலர்ச்சி இருந்தால் அது எது அந்த பொருள் அர்த்த மீனிங் என்ற மலர்ச்சியை ஏற்படுத்தியதோ அதுக்கு பேர் ஒரு பொருள் அது ஒரு அர்த்தம் அது ஒரு தீம் அப்படி ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை காரணத்தோடு வச்சிருக்காங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா ஏன்னா நீ அதுக்கு செட்டில் பண்ணி ஆகும் பண்ணாமல் தப்பிக்க முடியாது பொருள்னு கேட்டகரி கொண்டு வந்தாச்சுன்னா அப்புறம் அதுக்குள்ள எல்லா ஆராய்ச்சிகளும் இதுக்கு என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் அது கொண்டு வரணும் இப்போ உதாரணமா துக்கம் இன்னும் துக்கத்தை வந்து சயின்ஸ் வந்து அது ஒரு பொருள்னு கொண்டு வரல அது ஒரு ஆப்ஜெக்ட்னு கொண்டு வரல ஆனால் நாம் வந்து அது ஆப்ஜெக்ட்ங்கிறோம் because it is objectified by you உன்னால் அறியப்படுகிறது அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு அதுக்கு கண்டென்ட் சொல்லி ஆகும் அப்புறம் இன்னும் இப்போ இந்த சைக்காலஜில என்ன பண்ணுதுன்னா துக்கம் ஏன் வருகிறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது துக்கத்துடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அவங்க தேட ஆரம்பிக்கல ஆனால் துக்கம்னா என்ன அது ஏன் வருகிறது ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது எவ்வளோ நேரம் நிற்குது ஏன் ஒன்று சீக்கிரம் போது ஏன் ஒன்று அதிக நேரம் நிற்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் துக்கத்துடைய சப்ஸ்டன்ஸ் என்னன்னு நான் அவங்களும் ஆராய்ச்சி பண்ணல இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸும் துக்கம்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க துக்கத்துடைய சப்ஸ்டன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்களும் இன்னும் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரல ஃபைனல் கன்க்ளூஷனும் இந்த பரம் ஆத்மா அப்படிங்கிறத தவிர வேற எது பண்ணாலும் அது தவறு கிடையாது அது அதற்கு ரொம்ப பின்தங்கிய நிலையில் அவங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதை தாண்டி இன்னும் நிறைய போக வேண்டியது அவங்க ஒரு வர ட்ராக் கரெக்டாக வராங்க அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு வர முடியல இன்னொன்று என்னென்னா இந்த சாஸ்திர துணை இல்லாமல் அந்த இடத்துக்கு வர முடியாது ஏன்னா அது பிரத்யேக விஞ்ஞான கேட்டகரிக்கு கீழே வந்துடுது அதுக்கப்புறம் இவங்க பராக் விஞ்ஞானங்கிற லெவல் வரைக்கும் இவங்க இன்னும் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அது பிரத்யேக விஞ்ஞானத்தினால தான் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த பிரத்யேக விஞ்ஞானங்கிறது வேதம் வேதம் சார்ந்த சாஸ்திர நூல்கள் இது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் இங்கே தான் வந்தாகும் அப்படி இந்த தேவதாக்கள்ல இந்த கெப்பாசிட்டிஸ் இப்போ உதாரணமா பொருள்னு சொல்லி சாஸ்திரம் எதை சொல்லுதுன்னா நிறங்கள் பொருள் ஏன்னா நீ வந்து அறிகிறாய் அதே போல கருத்துக்கள் பொருள் நல்லது கெட்டதுன்னு சொல்றோம் புகழ் அவமானம் பொருள் என்ன நமக்கு அதுக்கு ஒரு பொருள் இருக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒண்ணு வருத்தத்தை கொடுக்குது பவர்ஃபுல்லா வேற இருக்கு அதே போல நினைவுகள் மெமரிங்கிறது பொருள் இதெல்லாம் வந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆராய வேண்டும் அதே போல ஒரு ஒரு பவர் புவியீர்ப்பு விசை ஒரு பவர் உஷ்ணம் ஒரு பவர் குளிர்ச்சி ஒரு பவர் காலம் ஒரு பவர் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி ஸோ இது போன்ற நிறைய குணங்கள் என்று சொல்லப்படுபவைகள் இருக்கின்றன அதெல்லாம் இவங்க இன்னும் பொருள்னு கேட்டகரி கீழே கொண்டு வரல சயின்ஸ் இந்த பரா விஞ்ஞானம் இன்னும் கொண்டு வரல ஆனால் சாஸ்திரம் பிரத்யேக விஞ்ஞானம் அதெல்லாம் இந்த பொருள்கிற கேட்டகரி கீழே கொண்டு வந்துருச்சு எனிவே பொருள்னா கூட அதை திரும்ப ரெண்டா பிரிக்கும் இந்த இடத்துல அதை பிரித்து கட்டுறாரு ஒன்று பூத்தங்கள் இன்னொன்று தெய்வங்கள்னு பிரித்து விட்டுறாரு அப்போ தெய்வங்கள்ங்கிறது என்னன்னா இதை capacities powers to do something எதையாவது ஒன்று செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஒன்று ஒன்றுக்கும் பேர் ஒரு தேவதா அல்லது தெய்வம் அப்போ இந்த தெய்வங்களுக்கு அதி தெய்வம் எது அப்படின்னா மாம் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அதி தெய்வம் அப்படின்னா என்ன அதிஷ்டானம் அப்படின்னு அர்த்தம் தெய்வத்திற்கு அதிஷ்டானம் அதி தெய்வம் அப்படி எதுனா மாம் நான் என்று ஏ விதுகு யார் புரிந்து கொள்கிறார்களோ அதிஷ்டானம் என்றால் பானைக்கு களிமண் அதிஷ்டானம் அப்படி அதிஷ்டானங்கிற வார்த்தை அப்படி இந்த பூத்தங்களுக்கு அதிஷ்டானம் மாம் ஏவிதுகு அதே போல இந்த தெய்வங்களுக்கு அதிஷ்டானம் என்று மாம் என்னை ஏவிதுகு யார் புரிந்து கொள்கிறார்களோ அப்படி இன்னொரு பாட்டு இதுல இதில் பாக்கியிருக்கு அதுக்குள்ள நுழைகிறோம் ச அதிபூத்தம் அதிதெய்வம் அப்படிங்கிறார் சர்னா எண்டோடு வித் என்னோடு வித்துன்னா அத்துடன் இருப்பவர் இப்போ பணக்காரருங்கிறதுக்கு என்ன விளக்கம் பணத்தோடு பணத்தை உடையவர் பணத்தோடு இருப்பவர் அப்படி அந்த உடையவர்ங்கிற அர்த்தம் தான் சகர் சக அப்படின்னு அர்த்தம் உடையவர் உடன் உடையது அப்படின்னு அப்போ ச அதிபூத்தம் அதிதெய்வம் அப்படின்னா அதிபூத்தத்தையும் அதிதெய்வத்தையும் உடையவர் அப்படி சதனம் அப்படின்னா பணத்தை உடையவர் சதனம் அப்படின்னா பணத்துடன் அப்படி இப்போ ச அதிபூத்தம் அதிதெய்வம் அப்படின்னா அதிபூத்தத்துடன் அதிதெய்வத்துடன் உடையவன் என்று யாரை மாம் ஏ விதுகு யார் அறிந்து கொள்கிறார்களோ அப்படின்னா பூத்தம்னா இருப்புக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிபூத்தம்னா விஷயங்களுக்கு ஆதாரம் காரணம் அதே போல தெய்வம்னா பவர்ஸ் கெப்பாசிட்டிஸ் அதி தெய்வம்னா அந்த பவர்ஸ் அந்த கெப்பாசிட்டிஸ் அந்த சக்திகள் திறமைகள் அவைகளுக்கு ஆதாரம் காரணம் இந்த விஷயங்கள் இந்த பூத்தங்களுக்கும் தெய்வங்களுக்கும் பூத்தங்களையும் தெய்வங்களையும் உடையவன் நான் பூத்தங்கள் தெய்வங்களுக்கு காரணங்களை உடையவன் நான் அப்ப அதுக்கு காரணங்களை எல்லாம் யார் வச்சிட்டு இருக்க நான் வச்சிட்டு இருக்கேன் நான் இல்லைன்னா அவைகள் கிடையாது என்னால் அவைகள் வெளிப்படுகின்றன தோன்றுகின்றன அப்படி ச அதிபூத்தம் அதிதெய்வம் என்று மாம் என்னை ஏவிதுகு யார் அறிந்து கொள்கிறார்களோ வச்சுங்களா இதான் இப்ப என்னச்சு உபாதான நிமித்த காரணத்தை கவர் பண்ணியிருக்கிறார்கள் பூத்தங்கிறது வந்து உபாதான காரணத்துக்காகவும் தெய்வங்கிறத வந்து நிமித்த காரணத்துக்காகவும் கொண்டு வந்திருக்கார் உபாதான காரணம்னா பொருள் காரணம் அல்லது மெட்டீரியல் காஸ் நிமித்தம் காரணம்னா அறிவு காரணம் அல்லது இன்டெலிஜென்ட் காஸ் அந்த காசுகளை காரணங்களை உடையவன் நான் அப்படின்ட்டு செட்டில் பண்ணியிருக்கேன் கணக்கை காட்டுறார் இருப்புகளின் நியத்திகளை காட்டுறார் அமைப்பை காட்டுறார் ஆச்சுங்களா ச மேலும் அண்டு மற்றும் அதி யஜ்யம் ச அப்படிங்கிறார் யஜ்யம்னு நமக்கு தெரியும் பஞ்சமகா யஜ்யங்கள் வழிபாடுகள் அல்லது எந்த விதமான வழிபாடுகள் இப்போ பஞ்சமகா யஜ்யங்கள் வைதிக்கர்கள் பண்ணியிருக்கிற டிசிப்ளைன்ஸ் அப்படின்னா மனதை வழிப்படுத்தும் கட்டமைப்புகள் உப்பாசனைகள் உப்ப ஆசத்தே இதி சமீபே ஆசத்தை இத்தி இணைக்கிறது என்ற பொருளில் உபாசனம் அப்படிங்கிற வார்த்தை அதான் வழிபாடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்போ வழிப்படுத்தும் கட்டமைப்புகள்னால் இம்மீடியட்டாக நமக்கு புரியாது இந்த பஞ்சமகா எண்ணியங்களை அப்படின்ட்டு ஆனால் இன்னொன்று இருக்குது ஒருவேளை இதெல்லாம் யாரும் ஒத்துக்காமல் ஒரு ஃபாரினர் இருக்கார் இதெல்லாம் கேள்விப்படாமல் அவர் பஞ்சமகா எண்ணங்கள் பண்ணல ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக வாழ்ந்துட்டு இருக்காரு எனக்கு இதுதான் வாழ்க்கையில் முக்கியம் இதுதான் வாழ்க்கையில் முக்கியம் இதுதான் வாழ்க்கையில் முக்கியம்னு இருக்காரு ஆக்சுவலாக அதுவும் வழிபடுதான் ஆனா ஆனால் அவருக்கு தெரியல ஏன்னா இதை வழிபடுகிறார் அவர் இதற்கு ஏற்ப தன்னை வழிபடுத்தி கொள்கிறார் அதை வழிபடுகிறாருங்கிறது இதற்கு ஏற்ப தன்னை வழிபடுத்திக்கும் போது அங்கே வழிபாடாயிடுச்சு அப்போ எல்லாமே எந்த செயலுமே வழிபாடு தான் மனிதன் ஃப்ரீவில்லால் செய்யப்படும் மனிதனால் ஃப்ரீவில்லால் செய்யப்படும் அல்லது மனிதன் ஃப்ரீவில்லால் செய்யும் எந்த செயலுமே ஒரு வழிபாடு எந்த விருப்பங்களும் வழிபாடுகள் ஆச்சுங்களா அப்போ அப்புறம் பஞ்சமகா யஜ்யங்கள் அவைகளில் உள்ள நுணுக்கமான விதவிதமான கட்டமைப்புகள் அந்த பொருளையும் கொண்டு வந்துக்கலாம் இதெல்லாம் என்ன யஜ்யம் இப்போ அதி யஜ்யம்னா என்ன அந்த யஜ்யங்களின் ஆதாரம் பருப்பொருள் கண்டென்ட்ஸ் சப்ஸ்டன்ஸ் வச்சுங்களா கரெக்டா யஜ்யங்களாக இருப்பது அது பேர் அதி யஜ்யம் யஜ்யங்கள் என்ற வேஷத்தில் இருப்பது மம் அதனால எப்படி புரிஞ்சுக்கணும் சாதி யஜ்யம் நான் அந்த அதி யஜ்யத்தை உடையவன் யக்ஞ ஆதாரத்தை உடையவன் அப்படின்னா யஜ்ய ஆதாரம் என் கையில் இருக்கிறது அப்படின்னா என்ன என்னென்ன யஜ்யங்கள் லோக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் நான் யார் எந்த யஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் நான் எந்த யஜ்யம் எவ்வளவு பலனை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் நான் எந்த யஜ்யம் என்று லோக்கத்திலிருந்து மறைய வேண்டும் இல்லாமல் போக வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் நான் யஜ்யத்தை பற்றிய அதன் தோற்றம் இருப்பு மறைவு இருக்கும் வரை அது கொடுக்கும் பலாபலன்கள் இவைகளை எல்லாம் முடிவு செய்யும் காரண சக்தி ஆதார சக்தி நான் அது யஜ்யம் நான் அந்த ஆதார சக்தியை உடையவன் என்னுடைய இன்னேட் நேச்சராக என்னுடைய இயல்பாக சாதி யஜ்யம் என்று என்னை மாம் யாரெல்லாம் வருகிறார்களோ ஏ மிதுகு அச்சா யாரெல்லாம் இப்படி என்னை புரிந்து கொள்கிறார்களோ அப்படின்னா மூன்று விதம் சொல்லியிருக்கார் ஒன்று சாதி பூத்தம் இன்னொன்று சாதி யஜ்யம் இன்னொன்று சாதி தெய்வம் இப்படி மூன்று விதத்திலும் அதை வருஷம் மாற்றி சொல்லிட்டேன் கவனக்குறைவா சாதி பூத்தம் சாதி தெய்வம் சாதி யஜ்யம் அந்த சாவை இந்த இடத்துல பிரிச்சுக்கலாம் அந்த two into A plus B போட்டால் என்ன அந்த டூ ஏவுக்கும் போகும் டூ பிக்கும் போகும் அந்த மாதிரி கிராமர் ஸ்ட்ரக்சர் இந்த ச முன்னாடி போட்டாச்சுன்னா அதிபூத்தத்துக்கும் போகும் அதி தெய்வத்துக்கும் போகும் அந்த மாதிரி என்னை சாதி பூத்தம் என்றும் சாதி தெய்வம் என்றும் சாதி யஜ்யம் என்றும் ஏ விதுகோ யார் புரிந்து கொள்கிறார்களோ இப்படிதான் பார்க்கணும் இதுதான் ரொம்ப ட்ரிக்கியான பாயிண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மிகப்பெரிய டீச்சிங்கை சுருக்கி எப்படி பார்க்கணும்னு கொண்டு வந்துட்டார் நம்ம ரெண்டாவது நிலையில் ஈஸ்வர பாவனைக்கு கச்சமிச்சா கச்சமிச்சான்னு பஞ்சபூத பஞ்ச மகா யஜ்யங்கள்லாம் சொல்லியிருப்போம் பெற்றோர்களை ஈஸ்வரன் ஆகுப்பார் கோயில் இருக்கிற தெய்வங்களை ஈஸ்வரன் ஆகுப்பார் அப்புறம் தெய்வ யக்கியம் அப்புறம் என்ன பித்ரு யூஸ் பார்த்துட்டோம் அப்புறம் என்ன யக்கியம் ரிஷி யக்கியம் ரிஷிகளையும் அதாவது குருநாதர்களையும் சாஸ்திரத்தையும் ஈஸ்வரா என்றே பார் அப்புறம் என்ன பார்த்தோம் அப்புறம் மனுஷ ஐக்கியம் உன்னுடன் உறவு கூறும் தொடர்பு கூறும் எல்லா மனிதர்களையும் ஈஸ்வரா என்றே பார் விஷயங்களை டீல் செய் அப்புறம் பூத்த ஐக்கியம் இருக்கு பானை வச்சா விட்டு விட்டு இப்போ இப்போ இப்போ பானை எடுத்தாச்சு இப்போ கிளியர் இருக்கா சரி வாடகைக்கு திரும்பவும் இல்லையா ஓ அப்போ சரி சரி தடை ஆரியாகி கேட்டால் அது சிக்னல் பிரச்சனை தான் அது வேற ஒன்றும் இல்லை சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் நம்ம யூஸ் பண்ணுறது த்ரீ ஜி தானே இல்லை அது ஒன்றும் இல்லை காக்காய் உட்கார பணம் பழமையாது சிக்னல் இறங்கிச்சுன்னா தான் இந்த மாதிரி இது வாய்ஸ் போகும் சிக்னல் ஸ்ட்ரென்த் நமக்கு த்ரீ ஜி தானே யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு பிராட்பேண்ட்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் இது த்ரீ ஜி அதான் அப்புறம் சிக்னல் எப்படியும் ஒரே மாதிரி ஸ்டடியா இருக்காது அது கூடிட்டு குறைஞ்சிட்டு தான் இருக்கும் இது என்ன பண்ணுறது இல்லை ரெடி பண்ணிடலாம் ரெண்டு மூணு நாள் தான் இந்த சண்டே வரட்டும் அது வரைக்கும் ரெடி பண்ணலாம்னு சொல்கிறார் சண்டே பார்ப்போம் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறார் ஏதோ ஒரு டெக்னிக் வச்சு நல்லா இருக்கு என்ன சரி ம் அதுவும் ஓ அந்த வாய்ஸ் வந்து எதுவும் அப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு ஸ்பீக்கர் வச்சுட்டா போதும் நீங்கள் பேசுகிறது சரியா எங்கே தான் அப்சர்வ் பண்ணி இங்கே வச்சு தள்ளி வச்சுக்கலாம் நம்ம தள்ளி வச்சுட்டா பிரச்சனை அப்படி இது என்னென்னா இப்போ எப்படி பார்க்கணுங்கிறத அப்படி நம்ம பஞ்சமகா யஜ்யங்கள் டாப்பிக்கில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இவர் அதையே மூணாக பிரித்து வேறு ஸ்டைலில் சொல்கிறாங்க அப்போது எதை பார்த்தாலும் அதனுடைய உப்பாதான காரணம் பொருள் காரணம் நான் என்றே பார்வை அப்புறம் தெய்வம்னு சொல்றதுலேருந்து அந்த இருப்பு அங்கே அப்படி அந்த அளவுக்கு சக்தி உள்ளதாக அந்த விதத்தில் செயல்பாடுகளை உள்ளதாக இருக்க காரணம் அந்த விதத்தில் எனக்கு தொடர்பு கோர காரணம் அந்த தெய்வம் அல்லது நிமித்த காரணம் அறிவு காரணம் நான் அப்படியே பாரு அதனுடைய அறிவு காரணம் நான் என்று பாருங்கிறாரு அப்புறம் இதையெல்லாம் தாண்டி செல்ல உதவக்கூடிய வழிபாட்டு கட்டமைப்புகள் முக்தி அடையிறதுக்காகவும் இருக்கலாம் அல்லது முக்தி வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சிக்கலுக்குள்ளேயும் நுழையலாம் அதுவும் வழிபாடு தான் அது அந்த வழிபாடு ஒருவனை இங்கே பிறப்பு இறப்பு சம்சாரத்துக்கு எடுத்து செல்கிறது இன்னொருவனை மோட்சத்திற்கு அழைத்து செல்கிறது ரெண்டுமே வழிபாடு தான் அவனை அவனை அங்கங்கே வழிபடுத்துது ஒரு வழிபடுத்துது அதுக்குள்ள வழிபடுத்தி தள்ளுகிறது ஸோ ரெண்டுமே ஏக்கியம் தான் அதாவது இறைவன் நினச்சிக்கிட்டு வழிபட்டாலும் சரி பணம் நினச்சிக்கிட்டு பணத்தை வழிபட்டாலும் சரி எல்லாம் ஏக்கியம் தான் அந்த அந்த தேடி செல்லும் கட்டமைப்புகள் மனதில் இருக்கும் நாடும் கட்டமைப்புகள் அதுவும் நான் தான் அப்படியே நிற்பார் யாரிடத்தில் உன்னிடத்திலும் சரி மற்றவர்களிடத்திலும் சரி தொடர்பு வந்தவைகளிடத்திலும் சரி வராதவர்களிடத்திலும் சரி தெரிந்தவர்களிடத்தில் தெரியாதவர்களிடத்தில் நன்மை கொடுத்த இடங்களில் தொல்லை கொடுத்த இடங்களில் எல்லா இடங்களிலும் ஏ விதுகு மாம் ஐசா இப்படியே இத்தி இவ்வாறே சோ தஸ் இப்படியே யார் என்னை பார்க்கிறார்களோ இந்த மூன்று விதத்திலும் அப்படி அப்படின்னா என்ன அப்படியே மைண்டை டியூன் பண்ணணும் அதுதான் வழிபாடு அதுதான் தவம் அதுதான் தபஸ் அப்படி அப்படி யார் பார்க்கிறார்களோ தே இப்போ எங்கே வந்திருக்கோம் ரெண்டாவது வரைக்கும் ஏக்கு கவுண்டர் வேர்டு தே அங்கே யாரெல்லாம் அப்படின்னாரா அவர்கள் தேன்னா அவர்கள் எல்லாம் தே அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் பிரயாண காலே அப்பி இது நமக்கு நல்லா புரிஞ்ச வார்த்தை பிரயாண காலத்தில் <laughs> பிரயாண காலத்துல என்ன ட்ரெயினை பிடிக்கிற நேரத்துல பஸ்ஸை பிடிக்கிற நேரத்துல கிடையாது டிக்கெட் வாங்குற நேரத்துல ஓ ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குற நேரத்துலயா சார் நீ இங்க இருந்து டிக்கெட் வாங்குற நேரத்துல அப்படின்னா என்ன இங்க இருந்து இந்த உலகத்தை விட்டு போற நேரத்துல மரண தருவாயில் மரணம் அடையும் பொழுது இறப்பு சமயத்தில் அந்த டைம் ஆஃப் டெத் அதான் பிரயாண காலத்தில் பிரயாண காலத்தில் அப்படின்னா கூடன்னு அது ஒன்றும் பெரிய பொருள்லாம் இங்கே கிடையாது பிரயாண காலத்திலே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அவ்வளோதான் அல்லது நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம் பிரயாண காலத்தில் யுக்த சேதசக யுக்த சேதஸ் இந்த வார்த்தைக்கு உங்களால பொருள் கண்டுபிடிக்க முடியுமே யுக்தன்னா என்ன அர்த்தம் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா யுக்தன இணைந்த ಯುಕ್ತ ಅದು ಯುದ್ಧ ಅದು ಯು ಯುದ್ದು ಇದು இது ಯುಕ್ ಯುಕ್ತ யுக்த யுக்த யுக்தன்னா இணைந்த யு யு இக்குன்னா என்ன யு இஜ்ஜுங்கிறது தான் இக்குன்னு மாதிரி இருக்கு யுஜ் அதுல இருந்தா யோஜனா ஐடியெல்லாம் வருதுன்னு பார்த்தோம் அதுல இருந்தா கர்ம யோகம் யோகாங்கிற வார்த்தை தான் வருதுன்னு பார்த்தோம் அதுல இருந்தா யோகா சாப்டர் இந்த இதுக்கெல்லாம் சாப்டர்லாம் பார்க்குறோம் அப்போ யுக்தனா இணைந்த ஒருங்கிணைந்தன்னு அர்த்தங்க யுக்த ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் அப்படி ஒருங்கிணைந்த சேத்தசக சேத்தஸ்னா இந்த இடத்துல மனம் பொதுவா சேத்தஸ்னா அறிவு இந்த இடத்துல சேத்தஸ்னா அந்த கரணம்னு சொல்லலாம் சூக்ம சரீரம்னு அல்லது மனம்னு சொல்லலாம் அப்படி இணைந்த இன்டகிரேட்டட் மனம் ஒருங்கிணைந்த மனம் உடையவனாக அல்லது ஒருங்கிணைந்த அந்த கரணத்தை உடையவனாக அப்படிங்கிறது இன்னும் நல்ல பொருள் அந்த கரணம்னு கொண்டு வந்துட்டா இன்னும் நல்லது எல்லாம் இன்டகிரேட்டட் இது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலுமே இன்டகிரேட் ஆயிடுது நாளும் இணைந்து செயல்படு செயல்படுகிறது அவைகளுக்குள் கான்ஃப்ளிக்ட் இல்லை அவைகளுக்குள் எதிரும் புரிது புதிருமான செயல்பாடுகள் இல்லை முரண்பட்ட செயல்பாடுகள் இல்லை அந்த நிலை தான் யுக்த சேத்தஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படி யுக்த சேத்தஸாக யுக்த சேத்தனாக இருந்து கொண்டு எப்ப பிரயாண காலத்தில் கூட யுக்த சேத்தனாக இருந்து கொண்டு தே அவர்கள் மாம் என்னை விதுகு அறிகிறார்கள் அப்படின்னா இந்த இடத்துல அறிகிறார்கள்னு அடைகிறார்கள்னு அர்த்தம் இப்போ என்ன டிக்கெட் வாங்குறார் டிக்கெட் வாங்கும் பொழுது அவர் எதை அறிகிறார்னா அந்த ஒருங்கிணைந்த மனதுடன் என்னையே அறிகிறார்கள் அப்படின்னா போறதுக்கு வேற கத்தி இல்லை நினைக்கிறதுக்கும் வேற ஒன்றும் இல்லை அவரை தான் நினைக்கிறாங்க அதனால அவர் தான் போறதுக்கு இருக்கிற ஒரே இடம் அவரையே அடைகிறார்கள் நம்ம பார்த்தோம் மரண காலத்தில் என்னென்ன ஆசைகள் அவனுக்கு ஒருத்தருக்கு வருதோ அந்த ஆசைகள்லாம் அடுத்த பிரிவில் டாமினேட் பண்ணணும்னு பார்த்தோம் இப்போ என்ன சொல்றாரு மரண நேரத்தில் என்னையே தான் இவன் நினைக்கிறான் வேற நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா வாழ்க்கை பூரா எதை பார்த்தாலும் என்னை பார்த்து பார்த்து பழகிருக்கான் செவரை பார்த்தா செவரா இருக்கிறது கடவுள் இங்க செவரு இப்படி இருக்க காரணம் கடவுள் நான் இந்த செவரை பார்க்க காரணம் கடவுள் இதுதான் சாதி புத்தம் சாதி தெய்வம் சாதி தெய்வம் பணத்தை பார்த்தா பணமாக இருப்பது கடவுள் அப்புறம் இந்த பணம் இருக்க காரணம் இந்த பணம் இங்கே இவ்வளவு இருக்க காரணம் அதெல்லாம் தெய்வங்கிறது நிமித்த காரணம் அதுக்கான காரணம் இங்கே ப இவ்வளோ பணம் இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் அது நான் இறைவன் அடுத்தது எனக்கும் இந்த பணத்திற்கும் இந்த சம்பந்தம் வர காரணம் நான் இந்த பணத்தை நாடி செல்ல காரணம் அல்லது இந்த பணம் என்னை நாடி வர காரணம் இந்த உறவு வர காரணம் சாதி யஜ்யம் நான் இப்படியே வாழ்க்கை பூரா பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நான் தான் பரமாத்மா இறைவன் என்று பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து என்னாச்சு அப்புறம் அப்படியே பார்க்குற பழக்கம் அதுக்கு அப்படி பார்க்குற ஒரு திறமை உண்டு இது இதில் ஒன்று பார்த்துக்கணும் இதெல்லாம் சொல்லும் பொழுது பல பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க ஓ இப்படி நினச்சிக்கிறாங்களே இவங்கெல்லாம் பாரு பாரு இதெல்லாம் நினச்சிக்கிறது கிடையாது சும்மா நாளும் நினச்சிக்கிறது கிடையாது பானையை பார்க்கும் பொழுது களிமண்ணை பார்க்கறதுங்கிறது நினச்சிக்கிறது கிடையாது அது ஒரு அறிவு அது ஒரு அறிவு ரெக்கக்னைசேஷன் உண்மையை பார்த்த புரிய ஆமாம் இதெல்லாம் நினைச்சுக்கிறது கிடையாது என்று பார்க்க பழகுதல் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க அது ஓப்பன் ஆகுது இன்னும் இன்னும் எப்படின்னா ஒரு சயின்ஸ் ஃபீல்டில் நுழையும் பொழுது முதல்ல கொஞ்சம் கற்றுக்கிறான் அப்புறம் இன்னும் நுழைய நுழைய இன்னும் உண்மையை பார்க்குறான் இன்னும் அதில் உள்ள கிளாரிட்டியை பார்க்குறான் உதாரணமாக அல்ஜிபுரா ஆரம்பத்தில் அல்ஜிப்ராவில் என்ன சொல்லி தராங்க ரெண்டு கூட்டல் ஒரு கட்டம் போட்டுறாங்க இந்த கட்டம் இஸ் ஈக்குவல் டு ஐந்து இந்த ரெண்டையும் கட்டத்தையும் கூட்டினா ஐந்துன்னா கட்டத்தினுடைய வெயிட் என்ன அப்படின்னா வெயிட்டா தெரியலையேங்கிறான் இந்த கட்டத்தில் எத்தனை போடணும் தெரியலையேங்கிறான் அப்புறம் ஏதோ டெக்னிக் பயன்படுத்தி சொல்லி தராங்க அதனால மூணு ஓ கரெக்டுங்கிறான் இது இப்படிதான் ஆரம்பிக்குது அல்ஜிப்ரா அப்புறம் இந்த உண்மையை கற்றுக்க கற்றுக்க அல்ஜிப்ரா இன்னும் இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயத்தெல்லாம் கொண்டு வரும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரும்போது இன்னும் புரிஞ்சுக்கிறேன் ஆமாம் அம்மா கரெக்டு ஹையர் செகண்டரி வரும்போது இன்னும் புரிஞ்சுக்கிற ஆமா அம்மா கரெக்டு தான் பிஎஸ்சி வரும்போது இன்னும் புரிஞ்சுக்கிறேன் எம்எஸ்சி வரும்போது இன்னும் புரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அவனே கண்டுபிடிக்கிறான் பிஹெச்டி பண்ணுறான் அப்போது அந்த பார்வை ஓப்பன் ஆகணும் ஈஸி கிடையாது ஏன்னா அதுக்குள்ள நிறைய காரணிகள் இன்வால்வ் ஆகிறது ஒரு பெரிய ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது இது வந்து நினைச்சுக்கிறது நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இஸ் ஈக்குவல்ட்டு எழுதுறார் சமக்குறி போடுறார் சமக்குறிக்கு இடது கை பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஃபார்முலாவை எழுதியிருக்கார் ஒரு செட்டப் எழுதியிருக்கிறார் ரைட்ல என்ன எழுதியிருக்கிறாருன்னா இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா ஒன்றுன்னு எழுதுறாரு இங்கே இவ்வளோ பெருசு எழுதிட்டு அங்கே பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கேரக்டர்ஸ் இருக்கு இங்கே பார்த்தா ஒரே ஒரு கேரக்டர் இருக்கு அதுவும் யூஸ்லெஸ் ஒன்றுன்னு இருக்கு இது ரெண்டையும் போட்டு ஈக்குவல் பண்ணுறாரு இப்போ இதை வந்து எல்கேஜி குழந்தைகிட்ட காட்டினா ஒன்றுமே புரியறதில்லை ஆனால் எம்எஸ்சி காரன்கிட்ட காட்டினாக்கா ஆமாம் கரெக்டு தானே சார் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாரு அருமையான ஈக்குவேஷனுக்குறாங்க ஸோ இது எப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறது ஈஸி கிடையாது இந்த ஒரு ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணுன்னா அவன் வந்து பதினஞ்சு வருஷம் படிப்பு தேவைப்படுது அவன் அடிஷன்னா என்னன்னு கற்றுக்கணும் சப்ட்ராக்ஷன்னா என்னன்னு கற்றுக்கணும் இஸ் ஈக்குவல்ட்டுனா என்னன்னு கற்றுக்கணும் மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு கற்றுக்கணும் ஸ்கொயர்னா என்னன்னு கற்றுக்கணும் க்யூப்னா என்னன்னு கற்றுக்கணும் இன்டக்ரேஷன்னா என்னன்னு கற்றுக்கணும் சப்ட்ராக்ஷன் என்னென்னு கற்றுக்கணும் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னென்னு கற்றுக்கணும் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் சிக்மன்னா என்னென்னு கற்றுக்கணும் எத்தனையோ விஷயங்களை அவன் கற்றுக்கணும் ஒன்று ஒன்று கற்றுக்கிறதுக்கு டைம் போடணும் அதுக்கு இடையில உள்ள ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரிலேட்டிவிட்டி என்ன எல்லாத்தையும் கற்றுக்க விட்டுருக்கு கற்றுக்கிட்டு அப்புறமேலுக்கு இந்த ஃபார்முலாவை பார்த்தா இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கிறது இது சமன் செய்யப்பட்ட விதம் சரியாக இருக்கிறதுங்கிறது கற்றுக்கிறான் அப்ப என்னன்னா சாதாரணமா இந்த போர்டில் இருக்கிற ஒரு வரி அதுல வேற ஒண்ணும் இல்ல ஏபிசிடி இருக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு அப்புறம் சில சிம்பிள்ஸ் இருக்கு இவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கிறது பதினஞ்சு வருஷம் ஸ்டடி தேவைப்படுது இல்லைன்னா புரியறது இல்லை அதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் இவர் ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொண்டு வர்றாரு மூணு பெரிய டாபிக் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் இடையில ஒரு ப்ளஸ் குறி போட்டு இஸ் ஈக்குவல் டு மாம் அப்படின்ட்டார் இது நான் இது என்ன இது சாதாரண விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய டீச்சிங்கினுடைய கடைசி சமன்பாடு இது இதை புரிய இதை உடனே இதை நேரம் ஒருத்தர் படித்தா ஓ இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு அதனால இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு கணக்கில் கொண்டு வந்துடுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கோர்ஸை படிக்காம இந்த சமன்பாடை பார்க்கும்பொழுது என்ன தோணுது இது மூட பழக்கம்னு தோணுது ப்ரொஃபஸர் எழுதுறது போர்டில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா எழுதுனா ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா அது எல்கேஜி குழந்தைக்கு மூடத்தனமான வாக்கியம் தான் முட்டாள்தனமான வாக்கியம் தான் நிச்சயமா ஏன்னா இடது பக்கம் முப்பது கேரக்டர் இருக்கு வலது பக்கம் ஒரே கேரக்டர் இருக்கு இதை ரெண்டையும் சமம்னு சொல்றது நிச்சயமா முட்டாள் அதை ஒரு தராசுல போட்டுப்பாரு இதை ஒரு தராசுல போட்டுப்பாரு சார் அட்லீஸ்ட் எழுதுன பேப்பரை நெருக்கி தராசுல போட்டுப்பாரு என்னாச்சு லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு வெயிட் அதிகமா இருக்கு இதை போய் சமம்னு சொன்னா என்ன பைத்தியம் தான் சொல்லுவோம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு பல பேர் நம்ம சாஸ்திர கட்டமைப்புகள் பேசும் ஈக்குவேஷனை கிண்டல் செய்வது ஆமா பின்னாடி கட்டமைப்பு இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் கட்டமைப்பு புரியலன்னாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா சொல்ல வரணும் இல்லை அதுவும் கிடையாது நான் அப்புறம் என்ன பண்றது ஆ இப்போ காதில் விடுறதா அதான் இப்போ காட்டுச்சிங்க சிக்னல் புவர்னு காட்டுச்சு அப்படி போயிட்டு போயிட்டு வரப்போ கொஞ்சம் இனிமே கேட்கும்னு நினைக்கிறேன் செட் ஆயிடுச்சு எப்படி இந்த இடத்துல வாழும் பொழுதும் ஏவிதுகு இப்படி மூன்றிலும் என்னை பார்க்கிறார்கள் மரண தருவாயில் வீடியோ வரலையா இன்னும் தெரியல பார்ப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு போல வீடியோ ஆனால் இங்கே வீடியோ ஆன் தான் காட்டிகிட்டு இருக்கு சிக்னல் வீக்கான அப்படி எதோ ஆகிடுது கவலைப்படாதீங்க சும்மா காரணம் ஸோ வாழும்பொழுது இந்த மூன்றாக இருப்பதும் நான் நான் என்று பார்க்க பழகி கொண்டு இருந்தால் அதில் ஓரளவு வெற்றி அடைந்திருந்தால் மரண தருவாயில் அந்த பழக்கத்தினால் என்னாவது என்னை மட்டுமே பார்க்கிறான் என்னை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை அப்படின்னா என்னாகிறா என்னையே அடைகிறான் மரண தருவாயில்னா அது கரெக்டாக இறக்கும் பொழுதுதான் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியோ ஒரு மணி நேரம் முன்னாடியோ ஒரு மாதம் முன்னாடியோ ஒரு வருஷம் முன்னாடியோ ஒரு சில வருஷங்கள் முன்னாடியோ அவன் என்னையே அறிகிறான் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லா காரணங்களாக ஒரே இருப்பாக என்னையே பார்க்கிறான் அறியப்பட்டவைகளாக இருப்பதாகவும் அத்தியாத்மமாக அறிபவனாக இருப்பதும் நான் என்றே அவன் அறிகிறான் அப்படின்னா என்னையே அடைந்து விட்டான் என்னை தவிர வேற ஒன்றையும் பார்க்கலன்னு அப்புறம் எங்க என்ன அடைஞ்சாச்சு அவ்வளவுதான் அப்படி என்னையே அடைகிறான் எவர்கள் எவர்கள் அதிபூத்தம் அதிபூத்தம் அதிதெய்வம் அதிதெய்வம் அது யஜ்யத்துடன் அது யஜ்யத்துடன் கூடியவனாகவும் கூடியவனாகவும் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் ஆத்மஸ்வரூபனாகவும் ஆத்மஸ்வரூபனாகவும் உள்ள என்னை மரண தருவாயிலும் கூட மரண தருவாயிலும் கூட அறிகிறார்களோ அறிகிறார்களோ அத்தகைய ஒன்றிய மனதோடு ஒன்றிய மனதோடு கூடிய அவர்கள் கூடிய அவர்கள் என்னையே அறிகிறார்கள் அடைகிறார்கள் இங்கே இவரு போட்டார் அறிகிறார்கள்னு அடைகிறார்கள்னு அதே சமயம் இங்கே வந்து மரண தருவாயிலும் கூட அறிகிறார்கள் அப்படிங்கிறது கரெக்டு அப்படி பார்க்க பழகியவர்கள் மரண தருவாயில் என்னையே பார்க்கிறார்கள் ஏன்னா ஃப்ரீவில் கிடையாது அப்படின்னா மரண தருவாயில் ஒருத்தர் ட்ரையெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இது இல்லை இந்த இடத்துல ஃப்ரீவில் வேலை செய்யாது மரண நேரத்துலலாம் அப்போ தானாகவே மரண தருவாயில் என்னையே அறிவார்கள் அப்படி அறிவதால் என்னையே அடைகிறார்கள் அப்படிதான் அதுக்கு பொருள் முன்னாடி பார்த்துக்கு ஃப்ரீவில் இருக்கு மரண தருவாய்க்கு ஃப்ரீவில் வராது தெய்வம் மாம் சாதி பூதாதி தெய்வம் அவ்வளோதான் வந்துருச்சு இன்னொருத்தர் சொல்லுங்க சாதி பூதாதி தெய்வம் பரவாயில்லையே இவ்வளோ கஷ்டமான ஞாபகம் இல்லை நேற்று திணறு திணறு திணறு இன்னைக்கு முடியாது அவ்வளோதான் சாதி யஜ்ஞம் ச ஏ சாதி யஜ்ஞம் ச प्रयाणकालेऽपि च माम् प्रयाणकालेऽपि च माम् ते विदुर्युक्तचेतसः ते விதுர்யுக்தச்சேதசக வெற்றிகரமாக ஏழாவது அத்தியாயம் முடிந்தது ம், கீழே ஒரு பொருள் இருக்கு அதை படிக்கலாம் ஓம் தத் சத்து கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கே இருக்குன்னு ஓம் தத் சத்து ஓ நம்ம புத்தகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் புஸ்தகத்தில் ஓம் தத் சது ஓம் தத் சது இதி ஸ்ரீமத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு பகவத்கீதாசு கதில் விழுதா வீடியோ பற்றி கவலைப்படாதீங்க ஆடியோ கிடைக்கிறதே பெரிய விஷயம் श्रीमद् श्रीमद् भगवद्गीतासु भगवद्गीतासु उपनिषत्सु उपनिषत्सु ब्रह्मविद्यायाम् ब्रह्मविद्यायां योगशास्त्रे गोहनशास्त्रे श्रीकृष्णार्जुन श्रीकृष्णा जन संवादे संवादे संवादे ज्ञानविज्ञान ज्ञानविज्ञान योगो लाभ ஓம் ஓம் தத் ஓம்னா கடவுள்னு அர்த்தம் தத் சத்து அப்படின்னா அது சத்தியம் அப்படி அது சத்தியம்னா இது முன்னால் சொல்லப்பட்ட கடவுள் சத்தியம் பின்னால் சொல்லப்பட இருக்கிற விஷயங்கள் அதுவும் சத்தியம் என்ன சொல்லப்பட இருக்கு பிரம்ம வித்யை பிரம்ம வித்யை யோகசாஸ்திரம் யோகசாஸ்திரம் உபனிஷத்து உபனிஷத்து எனப்படும் எனப்படும் எனப்படும் எனப்படும் ஸ்ரீமது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவத்கீதையில் கீதையில் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் ஞான விஞ்ஞான யோகம் என பெயர் படைத்த ஏழாவது அத்தியாயம் நிறைவுற்றது அப்படி சொல்லப்பட்டதுக்கான அட்ரஸ் இது வரைக்கும் சரி எங்கே இருக்குது அப்படின்னு அட்ரஸ் இதுக்கு பொருள் பார்த்துருவோம் பார்த்தோமா ஞாபகம் பார்ப்போம் ஓம் தத் சத்து ஓம்னா கடவுள் தத் சத்து அது சத்தியம் எது அந்த கடவுள் சத்தியம் அதனால் இந்த உண்மை இந்த போதனைகளும் சத்தியம் அப்படி ரெண்டு பக்கத்துக்கும் அது கவர் பண்ணும் ஸ்ரீமத் பகவத் கீதாசு ஸ்ரீமத் பகவத் கீதையில் அது என்ன ஸ்ரீமத் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா ஸ்ரீயை உடையது ஸ்ரீமத் ஸ்ரீ என்றால் பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் சிறப்புகள் குளோரிஸ் பெருமைகள் அப்படி ஸ்ரீமத் இந்த பகவானுடைய பெருமைகளை உடைய ஐஸ்வர்யத்தை உடைய பகவத்கீதா உடையது பகவத்கீதா அந்த பகவத்கீதையில் உபனிஷத்சு உபனிஷத்துக்களில் அப்படின்னா என்ன உபநிஷத்துன்னா ரெண்டு பொருட்டுன்னு பார்த்தோம் ஒன்று ரகசியமானது ஏன்னா கிடைக்காதது எங்கே போனால் கிடைக்கணும்னு கண்டுபிடிக்க முடியாது அதை சொல்லி தரத்துக்கும் ஆள் கிடையாது சொல்லி கொடுத்தாலும் புரியறது கிடையாது அதனால அது பேர் ரகசியம் அப்படி ஒரு பொருள் இருக்கு உபநிஷத் அப்படின்னா இன்னொரு பொருள் இருக்கு கரை சேர்ப்பது நிச்சயமாக கரை சேர்ப்பது ஒரு படகினை போல இந்த சம்சார கடலில் இருந்து மோட்சத்திற்கு கரை சேர்ப்பதால் அது பேர் என்ன அது பேர் உபனிஷத் கரை சேர்ப்பதுன்னு அர்த்தத்தில் ரெண்டு அர்த்தமுமே இதுக்கு பொருந்துவதால் அந்த வார்த்தை அப்புறம் பிரம்ம வித்யாவில் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை தரும் வித்யா பிரம்ம வித்யா பிரம்மம்னா கடவுள் அப்புறம் யோக சாஸ்திரே சாஸ்திரம்னா பாதுகாப்பது சாஸ்திரம் அப்படின்னு நம்ம ரெண்டாவது நிலை ஒன்றாவது நிலையில விளக்கம் பார்த்துருக்கோம் சாஸ்திரத்தில் இது என்ன சாஸ்திரம் யோக சாஸ்திரம் யோகம்னா இணைக்கக்கூடிய சாஸ்திரம் எங்கே இணைக்கக்கூடியது உன்னை நீ போக வேண்டிய இடத்துடன் இணைக்கக்கூடியது போக வேண்டிய இடம் எது மோக்ஷம் அல்லது இறைவன் அது அடையப்பட வேண்டியது அத்துடன் சாத்தியத்துடன் உன்னை இணைப்பது பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது அதனால் அது பேரு சாஸ்திரம் அப்படி யோக சாஸ்திரம் இது எப்படி இருக்கிறது யோக சாஸ்திரம் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர்களுக்கு இடையில் நடந்த சம்வாதம் என்ற ரூபத்தில் இருப்பது ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதம் என்றால் உரையாடல்னு போட்டிருக்காங்க அது நல்லுரையாடலில் இது நல்லுரையாடல் அப்படின்னா அந்த குரு சிஷியனுக்கு உள்ள இலக்கண முறைப்படி அமைந்த உரையாடல் இது அந்த இலக்கணங்கள் என்னென்ன வேற எங்க நெட்டில் கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும் எங்கேயா புஸ்தகத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை நமக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அதுக்கு டெக்ஸ்ட்டும் கையில் இல்லை கண்டுபிடிக்கணும் ஞான விஜான யோகம் நாம ஞான விஜான யோகம் என்ற பெயரை உடைய அப்படி அது ஞான விஞ்ஞானம்னா பொருள் பார்த்துருக்கோம் ஞானம் என்றால் உண்மை உண்மையை பற்றிய அறிவு நாலெட் விஜானம் என்றால் அந்த உண்மையை அறிய உதவும் உபதேசங்கள் கண்ணோட்டங்கள் பார்வைகள் பார்க்கும் முறைகள் சாதனங்கள் டெக்னிக்ஸ் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் விஞ்ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்தை அறிவிக்கும் கட்டமைப்பு விஞ்ஞானம் ஞானத்தை அடைய உதவும் கட்டமைப்பு அப்படி என்ற பெயரை உடைய யோகம் என்ற சாப்டர் பகுதி போஷன் அப்படி ஞான விஞ்ஞான யோகம் என்ற நாம பெயரை உடைய சப்தமோ தியாயக ஏழாவது அத்தியாயம் சப்தமக அத்தியாயக ஏழாவது சப்தமம்னா ஏழாவது அதனால சப்தஸ்வரம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சப்தம்னா ஏழு அதனால சப்தமி ஏழாவது நாள் அப்படின்லாம் பேசுகிறோம் சப்தமி அஷ்டமின்னா எட்டாவது நாள் அப்படி சப்தமன்னா ஏழாவது அத்தியாய அத்தியாயம்னா அத்தியனம் செய்யப்பட வேண்டியது அப்படின்னா ஒரு சாப்டர் அப்படின்னா படிக்கப்படுவது பாடம் ஏழாவது பாடம் அப்படி நிறைவுற்றது வெற்றிகரமாக ஏழாவது அத்தியாயத்தை முடிச்சான் எங்க நம்ம புத்தகத்தை கேட்டுக்கலாம் எடுக்கலாம் இருக்க ஒரு நேரம் அந்த மஞ்சள் மஞ்சள் மேலே அந்த இது இல்லை பிரிண்டட் புக்கு நம்ம இது பாராயண புஸ்தகம் பாராயண புஸ்தகத்தை